போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகிய அல்லாஹாக்கு சுபகான ஒருவனுக்கே புகழ் அனைத்து மகன்கள் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முகமதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜிதபா சையீதுல் கவுனைன் தையீபுல் ஹரமைன் ஹபீபுல் அமரைன் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் தபாத்தாபியங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் தயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் எல்லாவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல்லாஹ் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபகான தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவளுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தப்புல்லாக அனைத்துமாக கண்ணியமிக்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுகோ அம்மனவாலுகோ ஒரு புனிதமான கண்ணியமான ஒரு சிறப்பான ஒரு மாதம் துல்ஹிஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் அலமதுல்லா சும் அலமதுல்லா துல்ஹிஜாவுடைய மாதம் என்று சொன்னாவே அல்லாஹாக்கு சுபகான குரான்லையும் தெளிவாக சொல்றான் நாலு மாதங்களை கண்ணியப்படுத்திய வண்ணமாக அல்லா குரான் சொல்றான் மின்ஹா அர்பாத்தும் சொரும் பன்னிரண்டு மாதங்களிலும் சிறந்த நாலு மாதங்கள் இருக்குது அந்த சிறந்த நாலு மாதங்கள்ல மிகவும் சிறந்த ஒரு மாதம் தான் துல் என்று சொல்லக்கூடிய ஒரு வருடத்துடைய கடைசி மாதம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே இந்த துல்ஹிஜாவுடைய மாதம் சிறந்த ஒரு மாதமாக மாறுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தான் அந்த மாதத்தில் அல்லாஹு வைத்திருக்கக்கூடிய முதல் பத்து நாட்களுடைய சிறப்புகள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே இந்த முதல் பத்து நாட்களுடைய சிறப்புகளை பத்தி அல்லாஹுக்கு சுபகான குரான்லையும் தெளிவாக சொல்றான் நேரத்தின் மீது சத்தியமாக வலையாளின் ஆசிர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக உலமாக்கள் எழுதுறாங்க தப்சீருடைய உலமாக்கள் ரொம்ப தெளிவாக விசாலமாக எழுதுறாங்க பத்து இரவுகள் என்றது துர்ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்கள் என்பதாக தெளிவாக சொல்றான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே அல்லாஹத்து சுமகான இந்த பத்து இரவுகளை பத்து நாட்களை ரொம்ப கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் நபிசல்லாஹு அலைஹி வசல்லமாவும் மிக தெளிவாகவே சொன்னாம இந்த பத்து நாட்கள் எப்படியான சிறந்த நாட்கள் என்றா கொஞ்சம் காது கொடுத்து கேளு அல்லாஹ் மாமின் ஐயாமின் அஹப்பு இலல்லாஹி ஐயு ஆரம்ப பத்து நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் இருக்குது இத போல அல்லாவிடத்துல சிறந்த அமல்கள் கிடையாது என்பதாக நபி அழைத்தலாம் சொன்னார் சொல்லக்கூடிய நேரம் சகாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் ஜிஹாதுக்கு போறதை விடவும் எப்படி ஜிஹாதுக்கு போறதை விடவும் ஆக சிறந்த நாட்களா இந்த பத்து நாட்கள் பத்து நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் அவ்வளவு சிறந்ததா மார்க்க போர் அறப்போர் புரிகிறத விடவுமா கண்ணியமானது நபி அலை சொன்னாங்க யாரெல்லாம் அல்லாவுடைய பாதையில வைத்து சுகதாக்கள் ஷகீதாக மாறிட்டாங்களோ அவங்களோட தவிர யாரெல்லாம் ஜிஹானுக்கு போறதுக்கு இருக்கிறீங்களோ அவங்களோட விட இந்த பத்து நாட்கள்ல யாரெல்லாம் விவாதத்துக்களை அயாத்தாக்குறீங்களோ அதுதான் அல்லாவிடத்துல சிறந்தது என்பதாக நபி அலை சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல தொடர்ச்சியாக ஹதீஸ் நபி அலிஸ்லாம் சொன்னாங்க யாரெல்லாம் இந்த நாட்கள்ல பத்து நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிச்சு கொண்டு வருவாரோ அல்லாஹுக்காக வேண்டி நிச்சயாமி சொன்னா அல்லாஹு தாலா ஒரு நாளைக்கு பகரமாக ஒரு வருடத்துடைய நோம்புடைய கூலி அல்லாஹு தாலா கொடுக்கிறார் சுபகாரம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே அதோடு நிறுத்திக் கொள்ளல ரவி அலைசலாம் தொடர்ச்சியாக சொன்னாங்க இந்த பத்து நாட்கள் ஏன் இதெல்லாம் சொல்றேன்டா இன்னும் அஞ்சு நாட்கள் எங்களுக்கு மீதமாக இருக்குது குறைஞ்சது நாலு நாட்கள் மீதமாக இருக்குது பூர்த்தியாக இந்த மீதமாக இருக்கக்கூடிய நாலு நாட்களையாவது அல்ல விரும்பக்கூடிய முறையில கழிக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே யாரெல்லாம் இந்த முதல் பத்து நாட்கள்ல இரவுகள்ல நின்று வழங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்களோ இரவுகள் அயாத்தாக்கப்படுமோ எந்த மனிதனுடைய இரவுகள் விவாதத்தின் மூலமாக அயாத்தாக்கப்படுமோ நபி அலிஹி சலாத் வசலாம் தெளிவாக சொன்னாங்க லைலத்தில் கதருடைய இரவுல நின்று வணங்கிய நன்மை அவ்வாறு அந்த மனிதனுக்கு கொடுக்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அதோடு நபி அலைஹி சலாத்து வசலாம் இந்த மாதம் இவ்வளவு கண்ணியமான மாதம் இவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் இவ்வளவு சிறந்த மாதம் என்பதை ஏன் சொன்னாங்க என்றா ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க இஸ்லாத்துல ஐந்து கடமைகள் இருக்குது அஞ்சு மிக முக்கியமான கடமைகள் கலிமா அதே போல தொழுக நோன்பு அஜ் அஞ்சு கடமைகள் இந்த ஐந்து கடமைகளையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வேற எந்த காலங்களிலும் கிடைக்கிறது இல்ல பதினோரு மாதங்கள் இருபது நாட்கள் நாலு கடமை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் நாங்க சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் நோம்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் நாங்க ஜகாத் சதகாக்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் கன்னியத்துக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே ரமலானுடைய மாதம் வந்தாலும் நாலு கடமைகள் தான் நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் களிமாவுடைய விஷயம் தொழுகளை நாம் தொழுந்து கொள்ளலாம் ரமலானுடைய காலம் ரமலானுடைய காலம் நோன்பு பிடிக்கலாம் ரமலானுடைய காலம் தகா சதகாக்கள் கொடுக்கலாம் இஸ்லாத்துடைய நான்கு கடமைகள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் தான் ஒவ்வொரு காலங்களிலும் கிடைக்கும் ஆனாலும் பதினோரு மாதங்கள் இருபது நாள் கிடைக்காத ஒரு தான் இந்த முதல் பத்து நாள்ல இஸ்லாத்துடைய ஐந்து கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தெல்லாம் வச்சிருக்கிறார் இந்த பத்து நாட்கள்ல ஒரு மனிதன் களிமவுடைய விஷயம் கவனம் செலுத்தலாம் தொழுகையுடைய விடயங்கள் கவனம் செலுத்தலாம் நோம்பு குடிக்கக்கூடிய அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது சதக்காக்கள் கொடுக்கலாம் அதியாக்கள் கொடுக்கலாம் அதே போல அஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா இந்த துல்ஹிஜாவுடைய முதல் பத்து நாள்ல தான் வச்சிருக்க கண்ணியத்துக்குரிய நல்ல நல்லடியார்களே இந்த மாதிரி சிறப்புகளை வச்சுதான் உலமாக்கள் தெளிவாக எழுதுறாங்க ரமலான் சிறந்த மாதம் அதுல சந்தேகம் இல்லை ரமலான் சிறந்த மாதம் ரமலானுக்கு அடுத்தபடியாக உலகத்துல சிறந்த நாட்கள் எல்லாம் வச்சிருக்கிறான் என்றா துல் ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்கள் என்பதாக உலமாக்கள் சொல்றான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே அது மாத்திரம் அல்ல இந்த சிறப்புகளுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்னும் ஒரு சிறந்த நாள் அல்லாஹ் வச்சிருக்கிறான் அதுதான் அரபா என்று செல்லக்கூடிய ஒன்பதாவது நாள் இந்த அரப்பாவுடைய நாள் எவ்வளவு சிறந்த நாள் என்றா வெண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நரகத்துல இருந்து மனிதர்களை நரகவாதிகளை அல்ல அதிகமாக விடுதலை செய்யறது இந்த அரப்பாவுடைய நாள் உலமாக்கள் இந்த அரப்பாவுடைய தினத்துக்கு இன்னும் பேர் சொல்லுவாங்க எவ்வளவு மகுபிரா மகுபிரத்துடைய நாள் பாவமண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் இந்த அரப்பாவுடைய தினம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி அலிஹி சலாத்து வசலாம் ஆதரவு வச்சாங்க இன்னி அஸ்தசிபு இலல்லா ஐயுகப்பிர சனத்தல்ல التي قبلها والسنة التي بعدها நபி அலைசலம் ஆதரவு வச்சான் யா அல்லா அரப்பாவுடைய தினத்துல யாரெல்லாம் அல்லாவுக்காக வேண்டிய ஒரு நாள் நோன்பு நோக்கிறாங்களோ முந்தைய பாவம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டா ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடத்துடைய முழு பாவத்துக்கும் பரிகாரமா மாறும் அதே போல தனத்தல்ல தீபாதா நாங்க செய்யக்கூடிய அடுத்த வருடத்துடைய பாவத்துக்கும் அந்த அரப்பாவுடைய நோன்பு பரிகாரமாக மாற வேண்டும் என்பதாக நபி அலை சலாத்து அல்லாஹு தாலாவிடத்தில் ஆதரவு கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல இந்த அரப்பாவுடைய தினத்தில் காரணம் பத்தி நபி அலைத்தலாம் சொன்னார் தனியாயக்காரன் அரப்பாவுடைய தினத்திலே மோசமான இருக்கிறான் அரப்பாவுடைய தினத்திலே பாவிய இருக்கிறான் அரப்பாவுடைய தினத்திலே அநியாயக்காரன் இருக்கிறான் அந்த அரப்பாவுடைய தினம் துல்ஹிஜாவுடைய ஒன்பதாவது நாள் யார் அநியாயக்காரன் தெரியுமா யார் மோசமானவன் தெரியுமா யார் மோசமான பாவி என்று தெரியுமா நபி அலிசலாம் தெளிவாக சொன்னாங்க யாருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருமோ எப்படியான எண்ணம் என்றா இந்த அரப்பாவுடைய தினத்துல அல்ல எத்தனையோ பேரை மன்னிக்கிறான் ஆனா நான் ஆக பெரிய பாவி ஏண்ட பாவங்க பாவங்களையும் அல்ல மன்னிப்பானா என்ற எண்ணம் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் வருவதோ அவன் தான் அரப்பா நாளுடைய அநியாயக்காரன் என்பதாக நபி அலிஸ்லா சொன்னார் எனவே அரப்பாவுடைய தினத்துல ஆதரவு வைங்க அல்லா பாவங்களை மன்னிப்பான் அல்லா நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் மஹ்மானாக இருக்கிறான் அல்லாஹ் சத்தாராக இருக்கிறான் நிச்சயமாக மன்னிப்பவன் மறைப்பவன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல இந்த அரப்பாவுடைய தினத்தை பத்தி நபி அலிஸ்லாம் தொடர்ச்சியாக சொன்னாங்க ஒரு சம்பவம் எழுதுறாங்க கித்தாபகல்ல உமரதியெல்லாம் உங்களுடைய காலத்துல தெளிவாக கேளுங்க ஏன் இந்த அரப்பாவுடைய தினம் இவ்வளவு புரியது என்றால் உமரதியெல்லாம் உங்களுடைய காலத்துல ஒரு எகூதி வாராரு வந்து சொல்றாரு உமரதியெல்லாம் உணவளிக்கிட்ட உமர் உங்களோட வேதத்துல உங்களோட புறான்ல ஒரு ஆயத்தை எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறான் இந்த ஆயத்திற்குதே எங்களுடைய வேதத்துல எங்களுடைய மதத்துக்கு எங்களுடைய வேதத்துக்கு இறக்கப்பட்டு சென்றா அந்த நாளை நாங்க பெருநாளாக கொண்டாடுவோம் பெருநாளை போல நாங்க கொண்டாடுவோம் அந்த நாள உமரதியெல்லாம் கேட்கிறாங்க என்ன ஆயர் சொன்னாங்க அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் அத்மம் துளைக்கும் நிர்மதி இஸ்லாம் அதீனா உமரதி அல்லாஹ் சொன்னாங்க இந்த ஆயத்தா இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்ட நாள் அல்லாஹ் குராங்க சொல்றான் அல்யோம அக்மல் துலக்கும் இன்றைய நாள் உங்களுடைய தீன நான் பூர்த்தி செஞ்சு தந்துட்டோம் சுபகான் அல்லாஹ் உமரதி எல்லாம் சொன்னாங்க நீங்க செல்லக்கூடிய ஆயத்தில் இருக்குது இது எப்ப இறங்கிச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியும் கேக்குறாங்க எப்ப இறங்கிச்சு சொன்னாங்க துல் ஹிஜாவுடைய ஒன்பதாவது நாள் அரப்பாவுடைய தினத்துல கடைசி பெருநாளுக்கு சமீபமாக இந்த ஆயத்து இறங்கிச்சு நீங்க சொல்றத போல பெருநாள் கொண்டாடுவீங்க என்பதாக தான் சொல்றீங்க ஆனா நாங்க அந்த நாளை தான் பெருநாளாக எடுத்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே அரப்பாவுடைய தினத்துலதான் இஸ்லாம் மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு அப்படியான சிறந்த தான் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஒன்னாவது நாள் இன்ஷா அல்லா அரப்பாவுடைய தினத்தை அடையக்கூடிய எல்லாம் எங்க எல்லாத்துக்கும் வழங்குவானா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல கடைசியாக இன்னும் ஒரு சிறப்பு சென்னாங்க அல்லாஹுக்கு சுபகான பொது மன்னிப்பு கொடுக்கக்கூடிய தினங்கள் இருக்குது மனிதர்களுக்கு பொதுமன்னிப்பு போலங்குவான் மனிதன் கையை தூக்கி சௌபா கேட்டாலும் சரி இஸ்திபமார் செஞ்சாலும் சரி செய்யாத்தையும் சரி ஐந்து இரவுகள்ல அல்லாஹு தாலா அவனுடைய முழு பாவங்களை மன்னிப்பார்கள் அதுல ஒரு இரவு தான் பொது மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இரவு தான் பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இரவு தான் அரப்பாவுடைய இரவு என்பதாக நபி அலை சொன்னார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லது யார்களே இன்னும் ஐந்து நாட்கள் மீதமாக இருக்குது பூர்த்தியாக நாலு நாட்கள் மீதமாக இருக்குது முடியுமான அளவுக்கு அல்லா விரும்பக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால எங்க எல்லாத்துக்கும் வழங்குவானா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே இந்த துல்ஹிஜாவுடைய மாதம் என்று சொல்றது மேலும் எந்த அளவுக்கு விசேஷமான மாதம் என்றால் இந்த துல்ஹிஜாவுடைய மாதத்துல அல்லாஹு தாலா சில பல அமல்களை வச்சிருக்கிறார் தெளிவாக கேளுவோம் சில பல அமல்களை அல்லா வச்சிருக்கிறான் இந்த மாதத்துல வைத்திருக்கக்கூடிய அமல்களை போல வேற எந்த மாதத்திலையும் அல்லாஹுக்கால அமல்கள் வச்சது கிடையாது வேற எந்த நாளிலும் அந்த அமல்களை செய்யவும் முடியாது அப்படியான அமல்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லது யார்களே உதாரணம் உதாரணம் என்றது ஒரு அமல் இந்த அமலை நாங்கள் நேர்மிச்சமா செய்யறதாக இருந்தால் சுண்ணத்தான தொழுகைகளால் வச்சிருக்கிறான் ஐந்து நேரம் பொருளாதார தொழுகிறார் மேல்மிச்சமா தொழுவருமா சுண்ணத்தான தொழுகைகள் தொழ முடியும் அதே போல ஒரு மனிதன் நோம்பு பிடிக்கிறார் பொருளான நோம்பு மேல்விச்சமாக நோம்பு பிடிக்கணுமா சுண்ணத்தான நோம்பு பிடிக்கலாம் இன்னும் ஒன்று இருக்குது ஜக்காத் இருக்குது அவர் மேல்மிச்சமா கொடுக்கணுமா சதக்கா என்ற அடிப்படையில கொடுக்கலாம் ஹதியா என்ற அடிப்படையில கொடுக்கலாம் அல்லா இப்படி அமல்களுக்கு சலுகைகள் மேல்விச்சமா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது ஆனா இந்த ஹஜ்ஜுடைய மாதம் துல்ஹிஜாவுடைய முதல் பத்து நாள் அல்லா சில பல அமல்களை வச்சிருக்கிறான் அந்த அமல்களை மேல்மிச்சமாக செய்ய முடியாது அத அல்லா எந்த நேரத்துல செய்ய செல்லிருக்கிறானோ அந்த நேரத்துல மாத்திரம்தான் செய்யணும் வேற எந்த காலத்துல செஞ்சா அதுக்குரிய கூலி கிடைக்காது ராகுல மக்கள் சொல்றாங்க முதலாவது அஜுடைய அமல்கள்ல முதலாவது அமல் தான் ஜமராத்துடைய அமல் இந்த ஜமராத்துடைய அமல் இருக்குது எப்படியான அமல் என்றா சைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய அமல் ஹஜ்ஜாதிகள் ஹஜ்ஜுக்கு போனவங்க கேட்டாலே சைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய அமல் பெருநாளுடைய தினத்தில இருந்து மூணு நாட்களுக்கு அனுமதி இருக்குது ஆனா இந்த பெருநாளைக்கு பெருநாளையில இருந்து மூணு நாட்களுக்கு மாத்திரம் தான் ஜமராத்துடைய அமல் செய்யலாம் இந்த மூணு நாட்கள் அல்லாத நாட்கள்ல இந்த கொத்தர் ஹஜ்ஜுக்கு வைத்து சைத்தானுக்கு நூறு கல் அடித்தாலும் எந்த விதமான புள்ளியும் கிடைக்காது அல்லா எப்ப செய்யுமாறு சொல்லிருக்கிறானோ அப்ப செய்யறது தான் ஹஜ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அது மாத்திரமல்ல முத்தளிப்பால தான் நீங்க கல்ல புறக்கோணுமா முத்தளிப்பாலதான் தான் புறக்கோணும் ஏழு கல்லுதான் புறக்கோணுமா ஏழுதான் தான் புறக்கோணும் சைத்தானோட இருக்கக்கூடிய கோபத்துல நூறு கல் அடித்தாலும் எந்த கூலியும் கிடைக்காது ஹஜ்ஜெண்டாவே அல்லாஹ் என்னத்தை சொல்றானோ அதை செய்யறது தான் ஹஜ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள் அது மாத்திரம் அல்ல எட்டாவது நாள் துல்ஹிஜாவுடைய எட்டாவது நாள் நான் நினைக்கிறேன் திங்கக்கிழமை என்று சொல்லி அந்த எட்டாவது நாள் மினால ஹஜ்ஜாதிகள் ஹாஜிகள் தங்குறது வாஜிப் என்பதான் சொல்றாங்க ஒரு மனிதன் இன்றைக்கு போயிட்டு முழு நாளும் மினால தங்கினாலும் எந்த கூலியும் இல்லை அதே போல ஒன்பதாவது நாள் அரப்பால தங்குறது கட்டாயம் ஒரு மனிதன் அரப்பால தங்க இல்லையா அவனுக்கு ஹஜ்ஜே இல்லை நபி அலைசலாம் சொன்னாங்க ஹஜ்ஜு அரப்பா ஹஜ்ஜென்றாவே அரப்பாதான் அரப்பால ஒரு மனிதன் இல்லையா அவருக்கு ஹஜ்ஜே இல்ல பெரலைஸ்ல இருக்கக்கூடிய நோயாளிகள் ஹஜ் செய்ய போனாலும் அவங்கள கொண்டு வந்து வாகனத்துல அரப்பாவுடைய மைதானத்துல ஒரு செகண்ட் தங்க வச்சுதான் கொண்டு போவாங்க ஏனென்றா அஜெண்டாவே அரப்பாதான் கண்ணியத்துக்குரிய எல்லாருக்கும் நல்லது யாரே இப்படி அமல்கள் சொல்லக்கூடிய நேரம் எங்களோட உள்ளங்கள் பேசலாம் ஏனப்பா நோயாளிகளுக்கும் ஒரு சலுகை இல்லையா சத்தாயம் அரப்பால் அழைக்கலாம் வருமா ஏன் எட்டாவது நாள் மீனால தங்க வரும் ஏன் கல்லடிக்கணும் செய்தானுக்கு அதுவும் ஏழு கல்லுதான் அடிக்கணுமாமே முத்தலைக்கோடுவான் கல்லு போட போடுமாமே கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுமோ இந்த ஹஜ்ஜுடைய பாடம் எங்களுக்கு படித்து தாரது அபதியன் அடிமத்தனம் யா அல்லா நீ என்ன அமல்களை எப்ப எப்ப செய்ய செல்லிருக்கிறியோ அந்த அமல்களை அப்பப்ப அப்படி செய்யறது தான் ஹஜ் அபுதீயத்தை அல்லா படிச்சுட்டாரா எண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே இன்னும் ஒரு விடயத்தை கொஞ்சம் ஆழமாக யோசிங்க ஆழமாக யோசிங்க பொதுவாகவே சுத்தத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் சுத்தம் சுத்தம் இருக்குது இதை விரும்பக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் ஆனா அஜுடைய காலம் வந்துட்டா ஹிஜாவுடைய முதல் முறையை கண்டுட்டீங்களா கண்ணியத்துக்குரியவரை ஹஜ்ஜாதிகளுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க நீங்க இஸ்லாம் கெட்டுட்டீங்களா உங்களுக்கு அப்தர் பூத்துறத நான் ஹராமாக வச்சிருக்கிறேன் நீங்க எஹ்ராம கேட்டுட்டீங்களா மருமஸ்தானத்துடைய முடி வெளிரங்கமான முடி அதெல்லாம் நீக்கிறது உங்களுக்கு ஹராம் உங்களுக்கு நெகம் பெற்றது உங்களுக்கு சுண்ணத்தால மாட்டாது நெகம் பெட்டாம இருக்கிறது தான் சுண்ணத்து முடிகளை கலைகிறது சுண்ணத்து இல்ல முடிகளை கலையாம இருக்கிறது தான் சுண்ணத்து கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியானே பொதுவாகவே உதாரணம் நாங்க இன்றைய நாளுடைய புதுவாக்கு ஜும்மாவுக்கு வரக்கூடிய நேரம் நாங்க குளிச்சு சுத்தபத்தமாக கண்ணியமான அமைப்புல தான் ஜும்மாவுக்கு வருவோம் ஒரு மாப்பிள்ளைய போலதான் வருவோம் ஜும்மாவுக்கு ஆனா அல்லா சொல்றான் நீங்க அஜி சேரத்துக்கு நீயத்து வச்சுட்டீங்களா அதே சாதாரண ஒரு பள்ளிக்கு வரக்கூடிய நேரமே நாங்க மாப்பிள்ளைய போறவாறு பைத்துமா அல்லாவுடைய ஊட்ட பார்க்கக்கூடிய நேரம் அல்லா சொல்றான் இல்ல இல்ல நீங்க தயக்கப்படாத ஒரு ஆடையை தான் உடுத்திட்டு வரணும் நீங்க வேக நிகம்பத்தக்கூடாது நீங்க முடிகளாக அட்டக்கூடாது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே கரீபான ஒரு தோற்றத்தில் அல்ல வருவார் ஏன் சொல்றான் ஏன் சொல்றான் எண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே சுத்தத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் ஹஜ்ஜுடைய மாதம் வந்துட்டா பத்து நாளைக்கு நீ இப்படிதான் இருக்கணும் ஏன் வலியுறுத்தது உலமாக்கள் எழுதுறாங்க ஹஜ்ஜுடைய மாதம் படிச்சு தாரதே அவதியத் எந்த அல்லாஹ் உனைய சுத்தமாக இருக்குமாறு சொல்லிருக்கிறானோ அதே ரப்புதான் உனக்கு சொல்றா நீ சுத்தமாக இருக்காது அவதியத் யார நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன் அதுதான் ஹஜ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நல்லது யார்களே ஷெய்தானுக்கு என்ன நடந்துச்சு ஷெய்தானுக்கு என்ன நடந்துச்சு இவ்வளவுக்கு நாம் ஏற்கக்கூடிய காரணம் பேசக்கூடிய காரணம் ஓதக்கூடிய நேரமும் அவனை விரட்டுறோம் தொழிலத்திற்கு போகக்கூடிய நேரமும் அவனை விரட்டுறோம் என்னத்துக்காக வேண்டி அவனுடைய உள்ளத்துல அல்லாவுடைய கட்டளைக்கு முன்னால் அவனுடைய சுய புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சு அல்லாவுடைய கட்டளைக்கு முன்னால அவனுடைய சொந்த புத்தி சுய யோசனை வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு ஒரு பாருங்க என்ன நடந்துச்சு தானுக்கு எங்கட புத்திக்கும் இது வேலை செய்யாது ஆதம் அலை தலாத்துக்கு சுஜூது செய்யல செய்தான் அதுக்காக வேண்டி அல்லாஹு தாலா தூக்கி வீசிட்டான் ஆதமுக்கு சுஜூத் செய்யல தூக்கி வீசிட்டான் எங்கட உங்களோட உள்ளமும் சொல்லும் சரிதானி ஹசரத் செய்தான் செஞ்சது ஏனென்றா ஆதமுக்கு சுஜூத் செய்ய தேவையில்லை அல்லாவுக்கு தானே சுஜூத் செய்யணும் சரியான ஒரு விஷயம் தானே என்னத்துக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே ஆதமுக்கு சுஜூத் செய்யல தூக்கி வீசினது ரெண்டாவது ஆதம படைச்சதும் அல்லாதான் சுஜூது செய்ய சென்னதும் அல்லாதான் அரே அல்லாவுக்கு ஆதமுக்கு சுஜூத் செய்ய சென்னதே அல்லாதானே அல்லாவுடைய கட்டளைக்கு முன்னால் அவனுடைய சுய புத்தி வேலை செஞ்சிச்சு நான் ஏன் சுஜூது செய்யணும் ஏனப்பா குர்பான் கொடுக்கணும் ஏனப்பா எட்டாவது நாள் மினார தங்கணும் ஏனப்பா அரசார தங்கணும் ஏனப்பா பெருமாளுடைய நாள் சைத்தானுக்கு கல்லடிக்கணும் இந்த ஏன் ஏன் ஏன் இருக்குது அல்லாவுடைய கட்டளைக்கு முன்னால் எங்களுடைய சுயபுத்தி வேலை செய்யல் இருக்குது எண்ணியத்துக்குரிய சகோதரனை நண்பராலே சைத்தானிய என்பதை விளங்கிக் கொள்வோம் ஷைத்தான் கண்ணியத்துக்குரிய நல்லது யார்களே எனவே ஹஜ்ஜுடைய மாதம் எங்களுக்கு படித்து தாரது என்னென்ன விடயங்கள் அல்லாஹ் எப்பப்ப செய்யுமாறு சொல்லியிருக்கிறானோ அந்தந்த விடயங்களை அப்பப்ப செய்யறதுதான் தான் ஹஜ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லது யார்களே இந்த ஹஜ்ஜுடைய மாதம் கடைசியாக என்னுடைய இந்த விடயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன் ஹஜ்ஜுடைய மாதம் அல்லாஹ் விசேஷமான ஒரு அமலை வச்சிருக்கிறான் விசேஷமான ஒரு அமல் தான் யவுன் நகர் கண்ணியத்துக்குரியவளே குர்பான் உடைய அமல் பெருநாளுடைய தினம் அல்லாவுக்கு விசேஷமான ஒரு அமல் தான் பெருநாளுடைய குத்துவா கேட்கிறதல்ல பெருநாளுடைய தொழுகையை விடவும் அல்லாவுக்கு விசேஷமான ஒரு அமல் தான் ஒரு பிராணியுடைய ரத்தத்தை பூமியில ஓட்ட வைக்கிறது என்பதாக நபி அலிஸ்லாம் சொன்னார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யாராலே இந்த குர்பானுடைய அமல் எப்படியான அமல் என்றா தெளிவாக கேட்டுக்கொள்ளுமோ யாரெல்லாம் அல்லாஹுக்காகவே குர்பான் கொடுக்க நீயத்து வச்சிருக்கிறாங்களோ யாரெல்லாம் அல்லாவுக்காக ஒரு பிராணிய பெருநாளுடைய தினம் அறுத்து பலியிடுறாங்களோ அல்லாஹ் சொல்லுவான ஹதீஸ்ல வந்திருக்குது அந்த பிராணியுடைய ரத்தம் பூமியில வெளியிடத்துக்கு முன்னாள் ஒரு பிராணி அறுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் போகும் பூமியில வெளியிடத்துக்கு பத்து நிமிஷம் போகுமா ஒரு செகண்ட் போகாது வெற்றின் உடனே ரத்தம் வந்துடும் பூமிக்கு அல்லாஹ் சொல்லுவானா யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பிராணிய அறுத்து பலியிடுறாரோ அவருடைய அந்த அறுக்கப்பட்ட அந்த பிராணியுடைய ரத்தம் பூமியில விழுறதுக்கு முன்னால அந்த பிராணியுடைய உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்குதோ அல்ல அவ்வளவு பாவங்கள் அந்த மனிதனுடைய பட்டோலையிலிருந்து மன்னிச்சு கூட்டுவாங்க அப்படியான ஒரு அமல் தான் குர்பானுடைய அமல் லேசான ஒரு அமல் அல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு சம்பவம் இருக்குது ஆரம்ப காலத்துல நல்லாட்சி செஞ்ச அரசர்கள் அதிகமானவங்க இருந்தாங்க முஸ்லிம் இஸ்லாமிய அரசர்கள் அவங்களுக்கு குடிமகன்கள் அந்த ஊர்ல வாழக்கூடிய குடிமகன்கள் ஏல மக்கள் ஏதாவது அன்பளிப்புகள் வைத்து கொடுத்துட்டா உதாரணம் ஒரு பழம் ஒரு கூடையோடு கொண்டு வைத்து கொடுத்துட்டா அந்த பல கூடையில மேல அந்த நல்லாட்சி செய்யக்கூடிய அரசர்கள் கையை வைப்பாங்களாம் வச்சுட்டு சொல்லுவாங்களாம் நீ இந்த ஹதியாவை எனக்கு கொண்டு வந்து தந்தாய் நான் பார்க்கிறது உன்னுடைய இறக்கத்தை மாத்திரம் தான் ஆனாலும் இந்த ஹதியா எனக்கு வானம் உன்னுடைய ஹதியாவை நான் கபூல் செஞ்சிட்டேன் உன்னுடைய ஹதியாவுக்கு பகரமாக இதே அளவுக்கு உடையில நானும் தங்க நாணயங்கள் உனக்கு நான் தருவோம் இது அந்த காலத்துடைய நல்லாட்சி செய்யக்கூடிய அரசர்களுடைய ஒரு வளமை கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே அத போலதான் இந்த குர்பானுடைய அமலுக்கு அல்லா சொல்லுவான் குர்பானுடைய பிராணின மேல கைய வச்சு சொல்லுவானாம் உன்னுடைய குர்பானுடைய உன்னுடைய மாமிசமோ உன்னுடைய இரத்தமோ என்னைய வந்து அடைய போறதில்ல அதை நீயே சாப்பிடு உன்னுடைய குர்பானு நான் கபூல் நல்லது யார்களே லேட்டான ஒரு அமல் அல்ல இந்த குர்பானுடைய அமல் கடைசியாக அதனுடைய ஒரு பதாயில சொல்லிக் கொள்ள சிறப்ப இந்த குர்பான் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க எத்தனையோ மக்கள் பைத்துமாக வைத்திருப்பாங்க காபத்துள்ளாங்க அஞ்சு செய்யறதுக்காக வைத்திருப்பாங்க மூணு நாலு லட்சம் செலவழிச்சு போறாங்க சில மக்கள் யோசிக்கலாம் எங்களுக்கு அஞ்சு செய்யக்கூடிய பாக்கியம் இல்ல எங்களுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து குர்பான் தான் கொடுக்கலும் அவ்வளவுதான் எங்களுக்கு வசதி இருக்குது கண்ணியத்துக்குரியவங்களை கவலைப்படவானும் நபி அலைஹி சலாத்து வசலாம் தெளிவாக எடுத்து காட்டினாங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களுக்கு அல்ல என்ன சொல்றாங்க என்ன சொல்றார் துல்ஹிஜாவுடைய ஆரம்ப நாட்கள் வந்துட்டா நீங்க நகம்பட்ட வானம் நீங்க முடிகிற கலைய வானம் எஹ்ராம் எடுத்துட்டா அத்தர் பூச வானம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹஜ்ஜாஜிகளுக்கு அல்லா என்ன சூரத்தை கொடுக்கிறானோ என்ன சூரத்தை அவனுக்கு இருக்குதோ அதே போலதான் ஸ்ரீலங்கால இந்த நாட்டுல மட்டும் இல்லாம எல்லா நாட்டிலும் ஹஜ்ஜுக்கு போகாம அல்லாஹுக்காக குர்பான் செய்யக்கூடிய மக்களுக்கு அதே சூரத்தை தான் நல்லா கொடுக்கிறார் குர்பான் செய்ய போறீங்களா நீங்களும் நகம் வெட்டவானும் நீங்களும் நீங்க முனிகளை கலையவானும் குர்பான் கொடுத்து முடியும் காட்டிலும் உலமாக்கள் எழுதுறாங்க கீழால ரெண்டு பேருக்கும் சூரத்தை கொடுத்து அல்லா சொல்லுவானா வைத்துள்ளால மக்கால மதீனால ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜாதிகளுக்கு அல்லாஹ் என்ன ரத்மத்தை இறக்குறானோ அதே ரத்மத்தை குர்பான் செய்யக்கூடிய மக்களுக்கும் அல்லா இறக்குவான்னு கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லது யார்களே எனவே குரானுடைய அமல் லேசான ஒரு அமல் அல்ல விசேதமான ஒரு அமல் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ளும் தெளிவாக வச்சு கொள்ளுவோம் இஸ்லாம் இருக்குது மனித உரிமைகளை பத்தி தெளிவாக பேசும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ரைட் ஹியூமன் ரைட் மனித உரிமைகளை பற்றி பேசக்கூடிய இஸ்லாம் மிருகத்துடைய உரிமையும் பேசும் ஒரு மிருகத்தோட நாம் எப்படி நடந்து கொள்வோம் ஒரு மிருகத்தை நாங்கள் அறுக்கிறதுக்காக இது கொண்டு வந்துட்டோமோ அந்த மிருகத்துக்கு எப்படி சாப்பாடு வழங்கப்படும் அதனுடைய ஒழுக்கம் என்ன அதை அறுக்கக்கூடிய அந்த அறுப்பு பிராணியுடைய சக்தி எப்படி இருக்கணும் ஒரு பிராணிக்கு முன்னால இன்னும் ஒரு பிராணி அறுக்க முடியுமா நாலு மாடு ஏற்றக்கூடிய ஒரு லொரியில எட்டு மாடு ஏத்தையிலுமா கண்ணியத்துக்குரியவளே இது இஸ்லாத்தை விடுமோ இது வந்து நாங்க வாழக்கூடிய நாட்டுக்கும் நாங்க துரோகம் செய்யறத போல அதனால குர்பான் கொடுக்கக்கூடிய மக்கள் ஒன்று எடுத்துக்கொள்ளுமோ ஒரு மிருகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை வச்சு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் சம்பவங்கள் ஒரு பெண்மணி விபச்சாரம் செஞ்சு கொண்டிருந்தா நாய்க்கு தண்ணி கொடுத்தா சொர்க்கம் போனாவா இல்லையா ஒரு பெண்மணி நோம்பு முடிச்சா ஆனா பூனையை கட்டி போட்டா நரகம் போனாவா இல்லையா ஒரு மிருகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை வச்சு சொர்க்கவாதியா நரகவாதியான தீர்மானிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் அதனால குர்பான் கொடுக்க என்ற பெயர்ல நாங்கள் அந்த பிராணிக்கு கொடுமை செய்யறது சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னும் ஒரு பிராணி அறுக்கிறது இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட விடயம் அல்ல அதனால அந்த ஒழுக்கங்களை பேணிக் கொள்ளுமோ இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் வான் கொடுக்கக்கூடிய நாள் இன்ஷா அல்ல இருபத்தி ரெண்டாம் திகதி பெருநாள் தொழுகைக்கு பின்னால் இந்த பெருநாள் தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால குர்பான் ஆரம்பமாகும் கிட்டத்தட்ட மூணு நாட்கள் சனிக்கிழமை அசலோட குர்பானுடைய அமல் முடியுது ஆனா இது ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது சனிக்கிழமை போயாவுடைய ஒரு தினம் வருது போயாவுடைய ஒரு தினம் வருது அதனால எல்லாரும் குர்பான் கொடுக்கக்கூடியவங்க நல்ல நினைவுல வச்சு கொள்ளுமோ இந்த போயாவுடைய தினத்துக்கு முன்னால நாம புறவானுடைய விடயங்களை முடிச்சு கொள்றது என்னென்ன நாட்டுடைய நிலைமைகள் எங்களுக்கு தெரியும் சில ஒரு தவறு நடந்தாலும் பிரச்சனைகள் பண்ணக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதனால முடியுமான அளவுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையோட இன்ஸ்டா அல்லா குர்பானுடைய அமல்களை முடித்து நாட்டுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம முஸ்லிம்களாகி எங்களோருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எங்களுடைய அமல்களை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தெல்லாம் இந்த நாட்டுல தந்திருக்கிறான் மெஜாரிட்டி அந்நிய மக்கள் வாழ்றாங்க இருந்தாலும் எங்களுடைய அமல்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம வைத்துக் கொண்டிருக்கிறது நாங்களோட பிரச்சனை பண்ணி கொண்டாலே தவிர மற்றும்படி பிரச்சனைகள் இதுவரைக்கும் வரல கண்ணியத்துக்குரிய எல்லாமே நல்லடியார்களே எனவே அந்த ஒழுங்குகளை பேணிக் கொள்ளுங்க முடியுமான அளவுக்கு போயா தினத்துக்கு முன்னால குர்பான்களை கொடுத்து முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க எனவே எல்லாம் வல்ல நாயன் நம் அனைவருக்கும் சரியான முறையில இந்த துல்ஹிஜாவுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அமல்களை ஒழுங்கான முறையில பேணி பாதுகாப்பு செய்யக்கூடிய தோப்பிங்க அல்லாமத்தால எல்லாருக்கும் வழங்குவானா எங்களை பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் கடைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்து மரியாதை தவறுகளை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத மக்கள் யா அல்லா நீயோ கொடுக்க ரொம்ப தகுதியான ரொம்ப யா அல்லா எங்களை பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லா அறிந்து மரியாதை தவறுகளை மன்னிச்சிடியா யா அல்லா நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா எங்களுடைய தாய்த்தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லா எத்தனையோ தாய்த்தங்கள் கபராளிகள் வாழ்றாங்க அல்லா அவளோட கபரங்களை விசாலமாக்கி வச்சிருயா அல்லா சொர்க்கத்துடைய பூஞ்சலை ஆக்குவாயாக நரகத்துடைய படுகொலை ஆக்கிருப்பாயாக இறுதி முடிவை நல்லா ஆக்கி வச்சிருவாயாக லா இலாக இல்லல்லா கலிமாவோடு எங்களுடைய உருவுகளை கைப்பற்றுவாயாக அலமது